අවුරුද්දේ 10 අවුරුද්දේ තමයි මෙහෙට ආවේ. එදා ඉඳලම ඉතින් අපිට நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுல தான் இங்கேக்கு வந்தோம் இன்னும் மட்டும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு හරි කඩ தண்ணீர் இல்லாத சரியான கஷ்டமாயிருக்கு ஒரு மரம் நடக்கூட முடியாது අපි යෝ தண்ணி இல்லாம இருக்கிறதால சரியான தூரத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வாரோம் நாங்கள் தலையாக்கிட்டு வாங்க பாவனையும் கூட ரெண்டு மூணு வாளில் வாய்க்கால் தண்ணீரை நிரப்பி வச்சு பாவிக்கும் காலையில் நான் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளை கூட்டி வந்து காட்டியும் இதுவரைக்கும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கல இது சமன்வெத்த மக்களது உண்மை குரல்களாகும் சமன்வெத்த என்னும் கிராமம் அம்பாறை பிரதேசத்துக்குட்பட்ட ஓர் கிராமமாகும் இந்த கிராமத்தில் உள்ள அநேகமான வீடுகளுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டதுடன் சுமார் தொண்ணூறு வீடுகளுக்கு இன்னும் தண்ணீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை இந்த விடயம் தொடர்பாக சகோதர மொழியில் தயாரிக்கப்பட்ட பெட்டகத்தினை தமிழில் தொகுத்து தருகிறார் எமது செய்தியாளர் குகந்தினி இந்த மக்களது நீர் பற்றாக்குறை தொடர்பாக அம்பாறை மாவட்ட நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொறுப்பதிகாரியான ரபீஸிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது யாராவது நாங்கள் முன்னின்று செய்வோம் என்று கடிதம் மூலமோ அல்லது வேறு ஏதாவது ஆவணங்கள் மூலமோ எனக்கு தெரியப்படுத்துவார்களா நான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பேன் சமணவித்த கிராமத்துக்கு அண்மையில் டி எஸ் சேனாநாயக்க சமுத்திரம் காணப்படுகின்ற போதிலும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த கிராம மக்களுக்கான தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது இருக்கின்ற நிலையானது தமக்கு கவலையை அளிப்பதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் பின்னராவது தண்ணீரை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமணவெத்த மக்களது எதிர்பார்ப்பாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்